நீ வாசனை எங்கிருந்து நுகர்ந்தாலும் சரி அங்கே அந்த வாசனையாக இருப்பது நான் அப்புறம் என்ன வாசனை மூக்கில் ஈடுபட்டாலும் அது உடனே இறைவன் அப்படின்னு ஆயிடுச்சு ஈஸ்வரா அப்படிதான் இங்கே அந்த வாசனையாக வந்து சந்தோஷப்படுத்துவது சார் பல இடத்துல நாற்றம் அடிக்குது சார் துர்கந்தம் வருது பேட் ஸ்மெல் அங்கேயும் இருப்பது நான் தான் ஐயே போய் போய் நீங்க அப்படி இருக்கே நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு எப்படி படி அழுக்கிறது அங்கே அப்படி இருந்து உனக்கு படி அழுக்குது அது நல்ல வசதியாக இருந்தாலும் சரி கெட்ட வசதியாக இருந்தாலும் சரி அப்படி சென்னையில் குடியிருக்கிறவங்களாம் மும்பையில் குடியிருக்கலாம் கொஞ்சம் நாத்தத்துலேயே தான் குடியிருக்கிறான் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அச்சிக்கமாக இருக்கு எப்படியா இருக்கு நாட்டத்தில் முடியிருக்காங்க ரொம்ப இருக்கு அவங்க ஏற்று போகிறவங்களுக்கு நிற்க முடியாதாங்க ஆனா அவன் அங்கிருந்தா பிறந்ததுலேருந்து பிறந்து அங்கிருந்தா வளர்றான் முடியாது ஊருக்கு போனதே முடியாது ஊரே பஸ்ஸில் போனவனே மெட்ராஸ் வந்துச்சுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு பாம்பேலாம் பாம்பே இந்த மாதிரிலாம் சென்னையில் போகிறதுனா நம்மளாம் எவ்வளோ சுகவாசிகளாக இருக்கிறோம் அதுதான் தெரியும் கோடீஸ்வரர் சுகவாசிக்கு அது போயிட்டு அந்த வாழ்க்கையில் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கிற வரைக்கும் வந்தவங்களுக்கு இது வந்து சொல்லும் உண்மைங்க அது ரொம்ப இருக்கு தாண்டினதே இங்கே தாண்டினது அங்கேயே பிறக்கிறான் அங்கேயே வளர்றான் அங்கேயே சாகிறான் தாத்தாவை மும்பை விட்டு எதையுமே பார்க்கல மும்பை கல்ச்சர் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர் பல பேர் கிட்டத்தட்ட பாதி ஜனங்கள் வந்தா அது ஒரு சிட்டி பழைய காலத்து சிட்டி அது அந்த காலத்துலேருந்தே அப்படியே இருந்ததுனால அதுவே ஒரு நாடு மாதிரி எஸ்டாப்ளிஷ் தன் கல் தன் காலிலே முழுமையாக நிற்கிற அளவுக்கு அந்த மும்பை அதனால அங்கே இருக்கிற யாரும் இருந்தாலும் வெளியில் போகணும் அவனுக்கு அவனுக்கு திங்க் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு கட்டம் இருக்கும் அந்த உள்ள லைஃப் ஸ்டைல் அவன் ஏதாவது ஒரு நிமிஷம் வேற எதையா சிந்திச்சான்னா மாட்டான் அடுத்த நாள் பார்த்தா அவன் பிச்சைக்காரன் அப்படியே கரெக்டாக டைம் ஷெட்யூல்னா ஷெட்யூல் படி ஓடிக்கிட்டே இருந்தால் முடிஞ்சது பொண்டாட்டிகிட்ட பேசுறது கூட டைம் மட்டும் தான் பேசணும் மாறி பேசுனா முடிஞ்சா அப்படி அது ஒரு லைஃப் ஸ்டைல் வேற எது கற்பனை கூட பண்ண முடியாது அப்படி அதுலேயே தான் வாழலாம் அப்போ என்ன ஆகுது அவன் என்ன வேணாலும் பணக்காரனா இருக்கலாம் அந்த நாற்றத்தில் தான் குடியிருக்க விரும்புங்க கரெக்ட் அங்கே அந்த வாசனையாக இருந்து அவனுக்கு படி அளப்பது பாவங்களை தீர்ப்பது நான் கிராமத்துல குடி இருக்கிறான் அவனுக்கு சும்மா லேசா ஒரு காத்தடிச்சா ஒரு வாசனை வருது லேசா ஒரு மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோ அந்த வாசனை அப்படியே தாங்க முடியாது மண் வாசனை அப்படியே புல்ல இருக்குது அதுக்காக ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படி அந்த வாசனை அவ்வளவு நேரம் நம்ம அனுபவிக்கிறோம் சும்மா ரோஸில் கிடைக்குது அப்படி இது அந்த இடத்தில் அந்த புண்ணியம் கந்தா அந்த புண்ணியமான கந்தமாக இருந்த பணியாளர்கள் சரி மேலும் விபவ் அசௌ அசௌனா இந்த விபவ் அப்படின்னா நெருப்பி விபுனா நெருப்பு விபவ்னா நெருப்பி இந்த நெருப்பி தேஜஸ் தேஜஸ் அப்படின்னா பவர் பவர் டு ஹர்ட் சுடும் சக்தி அது சுருன்னு சுடு நெருப்பில் கழிச்சா அந்த சுருன்னு சுடுற சக்தியாக இருப்பது யார் நெருப்புனா நெருப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பாத்திரத்தை தொட்டால் சுடுது அடுப்பில் இருக்கிற பாத்திரத்தை தொட்டா சுடுது இல்லை வெயிலில் போனால் சுடுது தரையில் கால் வச்சா சுடுது வெயில் அந்த சுருன்னு ஒரு சுடுறதை நீ பார்க்குற டக்குன்னு சூடாக இருப்பது அது மிதமான சூடாகவும் இதமான சூடாகவும் இருக்கலாம் உதாரணத்துக்கு குளிர்காலம் ஒரு கம்பளி எடுத்து போட்டு போத்திக்கிட்டா கத கதன்றது எடுக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது அந்த கம்பளி ஒரு உஷ்ணத்தை சப்ளை பண்ணுது அந்த உஷ்ணமாக இருப்பது நான் போர்வையை போத்திக்கிட்டா நீ அந்த போர்வையை உனக்கு சூட்டை கொடுக்கறத பாக்குற அங்கே அந்த சூடாக கதகதப்பாக இருப்பது நான் எங்கே அந்த உஷ்ணத்தை நிறைவாகவோ குறைவாகவோ நீ அனுபவிக்கிறாய் அங்கே அந்த உஷ்ணமாக இருப்பது நாலு எங்கே எந்த உஷ்ணமாக இருந்தாலும் சரி அப்போ உஷ்ணம் தான் இல்லை குளிர்ச்சிங்கிறது என்ன குறைவான உஷ்ணத்துக்கு பேர் குளிர்ச்சி வேற ஒன்றும் இல்லை குளிர்ச்சி நீங்க ஒன்றும் தனியே கிடையாது உஷ்ணம் இன்னும் இன்னும் குறையுதுன்னா குறைச்சலான உஷ்ணத்துக்கு பேர் குளிர்ச்சி அந்த உஷ்ணமாக சிம்பிளா சொன்னா டெம்பரேச்சராக அது எந்த டெம்பரேச்சராக இருந்தாலும் டெம்பரேச்சராக அது உஷ்ணமாக இருப்பது அஸ்மி நான் தான் இருக்கிறேன் அகம் அஸ்மி இங்கே அஸ்மின்னு சொல்லியிருக்கிறாரு அகம் அஸ்மி அப்படின்னா அகம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீ எந்த உஷ்ணத்தை சென்ஸ் பண்ணாலும் சரி அங்கேயே அப்படி இருக்கணும் சுட சுட டீயை குடிச்சிட்ட அங்கே அப்படி இருந்தது பாவம் ஏசா சுட்ட உனக்கு இப்ப தேவைப்படுது அதனால நான் சொல்லிட்டேன் ஸோ சார் எனக்கு சுகமாக இருக்கிறது அங்கே அப்படி இருப்பது நான் நீ எங்கே உஷ்ணத்தை ரெக்கக்னைஸ் பண்ணாலும் அங்கே அஸ்மி அடுத்து சர்வபூத்தேஷு ஜீவனம் ஜீவனம்ங்கிற ஒரு வார்த்தை கொடுத்ததுனால இங்கே பூத்தம் அப்படின்னா உயிரினங்கள் அப்படின்னு பல இடங்களில் பூத்தம்னா இருப்புக்கள் எல்லாத்தையும் சேர்த்து வரும் மலை பஞ்சபூதங்களையும் சேர்த்து வரும் பூதம்னா பொதுவாக வந்து இருப்புக்கள் இந்த ஜீவனம் உயிர்னு வந்திருக்கிறதுனால இது உயிரினங்களை பற்றி பேசுகிறார் ஆடு மாடு மனிதர்கள் கோழி கொக்கு அப்போ எல்லா உயிரினங்களிலும் ஜீவனம் அப்படின்னா உயிர் சக்தியாக ஜீவ ஜீவிக்க வைக்கும் சக்தி ஜீவனம் அப்படி உயிர் சக்தியாக இருப்பது அஸ்மி அகம் அஸ்மி நானே இருக்கிறேன் உயிர் சக்தியாக இருக்கேன் எல்லா உயிரினங்களிலும் உயிர் சக்தின்னு ஒன்று இருக்கு அதுதான் அந்த ஜீவனை தள்ளுது வாழுது இப்போ ஒருத்தர் வந்து சம்பாதிக்க போறான்னா அவன் நினைச்சுக்கிறான் சம்பாதிக்கிறது என்னுடைய விருப்பம் அப்படி கிடையாது உன்னுடைய விருப்பம் வந்து உன்னைய சம்பாதிக்க சொல்லுது என்ன விருப்பங்கிறதுலாம் உயிர் இருக்கு உயிர் இல்லைன்னா விருப்பம் வாழ முடியாது சித்திரகுப்தனுடைய கணக்கில் தான் கிடக்கும் விருப்பங்கள்லாம் அதுக்கெல்லாம் ஃபோர்ஸ் அந்த விருப்பத்தை வாழ வைக்கும் சக்தி இந்த உயிர் சக்தி அந்த விருப்பங்களுக்கு உன்னை தள்ளும் சக்தியை கொடுப்பது இந்த உயிர் சக்தி அதனால தான் இவன் அறிப்படுத்து ஓடுவான் எனக்கு அதுதான் பிடிக்கும் எனக்கு வரலாறு பிடிக்கும் எனக்கு சயின்ஸ் பிடிக்கும் நான் வந்து வரலாற்று ஆராய்ச்சியாளர் ஆக போகிறேன் நான் வந்து டாக்டர் ஆக போகிறேன் நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் நான் சயின்டிஸ்ட் ஆக போகிறேன் நான் வந்து ஒரு பெரிய டைலர் ஆக போகிறேன் நான் சினிமா நடிகர் ஆக போகிறேன் நான் நடிகை ஆக போகிறேன் நான் மியூசிஷியன் ஆக போகிறேன் நான் பிரபலமாக போகிறேன் நான் அரசியல் தலைவராக போகிறேன் நின்னா பல விதமான ஆசைகள் தள்ளுது அப்புறம் பசி வந்துச்சுன்னா நம்மளை தள்ளுது சாப்பிடுறது அப்படியே அந்த தள்ளும் சக்தி உயிர் சக்தி இதெல்லாம் கடைசியாக பார்த்தா நான் கிடையாது இது என்னுடைய விருப்பம் நான் வந்து கலைஞர் நான் என்னுடைய விருப்பம் மியூசிஷியன் என்னுடைய விருப்பம் நான் நடிகர் நான் ஒன்று கிடையாது எல்லாத்தையும் தள்ளுறது வந்து இந்த உயிர் சக்தி அதுதான் தள்ளுது அது இல்லைன்னா இங்கே விட்ட ஒன்றுமே கிடையாது சும்மா யூஸ்லெஸ் பண்ணுறோம் அந்த ஜீவனம் உயிர் சக்தியாக நான் இருக்கிறேன் அகமஸ்மி அப்படின்னு எங்கே எல்லா உயிரினங்களும் அது மனிதர்களாக இருந்தாலும் சரி அதோட விட கீழான உயிர்களாக இருந்தாலும் சரி ஆடு மாடு கோழி கொக்கு எலும்பு மாதிரி இருந்தாலும் சரி சிறி கொடிகளாக இருந்தாலும் சரி மனிதர்களோட மேலான உயிரினங்களாக இருந்தாலும் சரி தேவர்கள் சொல்லப்படுற உயிரினங்களாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அங்கெல்லாம் உயிர் சக்தின்னு இருந்தால் தான் ஆக்டிவிட்டிஸ் பாசிபிள் அவங்களால செயல்பட முடியும் அந்த செயல்படுவதற்கு காரணமான உயிர் சக்தியாக இருக்கிறது மனிதர்களிலும் நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் அவர்களுடைய உயிராக உயிர் சக்தியாக இருந்து அவர்களை வாழ வைப்பது நான் தான் என்று பார் அகம் ஸ்பீ என்று உப்பதாரிய அது எங்கேருந்து கிடைக்கிது அது ஆறாவது ஸ்லோகத்துல முதல் வரையில கடைசி உப்பதாரிய அப்படின்னு சொன்னாரு அதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்படிதான் எங்க பார்த்தாலும் பார்க்க வேண்டும் என்று என்பதை பார் தபஸ்விஷு தபஸ்வி என்றால் தபம் செய்பவர்கள் தபத்தை உடையவர்கள் தப் டு பர்ன் டு பர்ன் அப்படின்னா எரித்தல் பொசுக்குதல் அவருக்கு அந்த அந்த என்ற எரிக்கின்ற காரியத்தை செய்வது தபஸ்வி எதை எரிக்கின்றார் தன்னுடைய இடத்தில் இருக்கும் அஞ்ஞானத்தை எரிக்கின்றார் பொசுக்குகின்றார் அது எரிக்கும் பொழுது பொசுக்கும் பொழுது என்ன வருது கடல் வந்து அது சுடுது அதை தாங்கி கொள்கிறார் அப்படி தன்னிடத்தில் அஞ்ஞானமும் அஞ்ஞான தன்னிடத்தில் இருக்கும் அஞ்ஞானத்தையும் அஞ்ஞானத்தினால் பிறந்த கருத்துக்களையும் பேச்சுக்களையும் அவைகளால் பிறந்த செயற்பாடுகளையும் காரியங்களையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஞானத்தை வைத்து கொண்டு கொசுக்குகிறார் எரிக்கிறார் ஒரு ஒரு இடத்துலையும் இந்த நெருப்பு வைக்கிறார் இது தப்பு எரிச்சு இந்த பார்வை தப்பு கொழுப்பு இந்த பேச்சு தப்பு கொடுத்து இந்த சிந்தனை தப்பு கொடுத்து இந்த செயல் தப்பு கொடுத்து அதெல்லாம் பஸ்பமாக ஆனால் அது ஈஸி கிடையாது அது கஷ்டம் அந்த கஷ்டத்தை தாங்கணும் ஒரு செயலை செய்யும் பொழுது இது சரின்னு தெரியுது இந்த ஞானப்பார்வையோட பார்க்கும்போது இது தவறுன்னு செய்ய தெரியுது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இயல்பாக நான் கற்றுக்கொண்டது இது தவறு செய்யறது தப்பு இல்லைன்னு அல்லது இந்த தவறு செஞ்சால் தான் வாழ முடியும் அல்லது இதெல்லாம் ஒரு இதெல்லாம் நியாயப்பா அப்படின்னு பலவிதமாக பல பேர் சொல்லியிருக்கிறாங்க நான் அதை கேட்டு அதை நம்பி கடைபிடிச்சாச்சு அந்த கட்டமைப்பின்படி வாழறதுக்கு வேற பழகியாச்சு இப்போ என்ன வந்து இந்த ஞான வெளிச்சத்தோட பார்க்கும்போது அது தவிர அதை செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சிச்சு ஆனால் இப்போ எனக்கு அதை செய்யாமல் வாழ முடியாது அப்படி நான் அதை விட்டேன்னா பெயின் வருது தாங்க முடியாது இப்போ நான் வாழ்க்கையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது திரும்ப வேறு மாதிரி கட்டமைப்பு பண்ண வேண்டியது அப்போ அதனால எனக்கு பெயின் வரும் இப்போ என்ன செய்யலாம்னா அந்த பெயின் எடுத்துக்கிட்டு மாற்றி அமைக்க முயற்சி செய்யலாம் இல்லை என்னால் அந்த பெயின் எடுத்துக்க முடியாது என்னால் இப்போ மாற்ற முடியாது எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு வேற யாரோ வேணா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சார்னு ஒதுங்க முடியும் இப்போ ஒதுங்காமல் அந்த பெயில நான் எடுத்துக்க போறேன் எடுத்துட்டு கொளுத்த போறேன் அதை கொளுத்துறதுனால இந்த அஞ்ஞான கருத்துக்கள் வாழ்க்கை முறை அழிப்பதனால் வரக்கூடிய சிரமத்தை நான் ஏற்க போகிறேன்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு அதற்கு தகுந்தால் போல் ஒருத்தரை செட்டப் பண்ணாருன்னா அவங்க பேர் தபஸ்வி தப்பம் செய்பவர் அப்படின்னா கொளுத்துபவர் எரிப்பவர் அஞ்ஞானத்தை இருக்கிறார் அதனால் வரக்கூடிய அனலை தாங்கிக் கொள்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் பொறுத்துக்கோ தபஸ்வி தப்புன்னா கொடுத்தது அதனாலதான் அது தப்பிக்குது தாப்பமா இருக்குன்னு சொல்லுவோம் அது உள்ள கொளுத்திட்டு பேர்ன் தாப்பம் தபஸ் தண்ணி தாப்பம் தண்ணீர் தாப்பம்னு சொன்னால் ரைட்டு தகிக்குதுன்னு சொன்னால் ரைட்டு தண்ணி தாப்பம்னு சொன்னாலும் ரைட்டு அப்படின்னா உள்ள அது கொளுத்திட்டு இருக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு தண்ணீர் வேணும்னு கேட்குது அப்படி தபஸ்வி அப்படின்னா எரிப்பவர் தபஸ்விஷு அப்படின்னா எரிப்பவர்களில் அப்படி அதாவது தபஸ்விகளில் தபஸ்விகளிடத்தில் என்ன இருக்கிறதுனா தபஸ் இருக்கிறது பேர்னிங் அவங்க பேர்ன் பண்றாங்க எதை அஞ்ஞானத்தை பேர்ன் பண்றாங்க எரிக்கிறார்கள் அவர்களிடத்தில் இருக்கும் அந்த எரிக்கும் சக்தியாக இருப்பது நான் அதனால்தான் தபஸ்விகள் கூட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இதெல்லாம் நேர்மையா புரிஞ்சுக்க வேண்டியது மூடி மறைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நேர்மையாக தான் பேசணும் நேர்மையாக தான் புரிஞ்சுக்கணும் தபஸ்விகளோடு இருக்கிறது எப்பயுமே கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவங்க ஏற்கனவே தவறுகளை புரிந்து கொண்டு தவறுகளை அழிக்க வேண்டும்ங்கிற முடிவோடு இருக்காங்க அப்போ அழிக்கும் காரியத்தில் இருக்கிறவங்க எப்பயுமே கொஞ்சம் ரூடாக தான் இருப்பான் ஏன்னா அப்போதான் அழிக்க முடியும் அடியால் வச்சு கொலை பண்ணிட்டு வர்றதுக்கு அனுப்புறாங்க அனுப்புகிறான் யாரோ ஒருத்தர் அனுப்புகிறான் அடியால் வந்து சாஃப்டான ஆளாக இருந்தால் முடியாது ரூடான இருந்த ஆளாக தான் ஒருவேளை அவன்கிட்ட நல்ல குணம் இருந்தால் கூட அந்த நல்ல குணம் அந்த இடத்துல வந்துடாமல் இருக்கிறதுக்காக தனி குணம் ஏன்னா அப்போதான் அவனால் அடிக்க முடியும் நல்ல புத்தியோட நல்ல சிந்தனையோட இருந்தாலும் அழிக்க முடியும் அழிக்கும் காரியத்தை செய்யும்போது கொஞ்சம் ரூடாக இருக்கும் இயல்பாகவே ஒரு தபஸ்வி சரியது தப்பு எதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அதனால சரியான பாதையில் செல்றாரு கொஞ்சம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டபர்னாக இருப்பார் அது சாதாரணமாக எல்லாரும் ஈஸியாக டேக் அண்ட் ஃபார் கிராண்டட்னு பக்கத்தில் போனால் ஹர்ட் பண்ணிவிட்டோம் விட்ருவோம் தபஸ்வியல்கிட்ட போகும்போது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ரொம்ப க்ளோஸாக போனால் ஹர்ட் பண்ணிவிட்டோம் ஹர்ட் என்ன காயப்படுத்த அதனால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கலாச்சாரத்தில் அந்த மரியாதைங்கிறது வந்து பழக்கப்படுத்துறோம் ரொம்ப கிட்ட போகாதப்ப தூரம் இருந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் ரொம்ப கிட்ட போனால் ரொம்ப உரிமை எடுத்துட்டு பேசலாம் ரொம்ப க்ளோஸாக போனால் தப்பு கிடையாது அந்த அளவுக்கு கற்றுக்க முடியும் அந்த அளவுக்கு பார்க்க முடியும் பட் இட் ஹர்ட் அது உன்னை ஹர்ட் பண்ணணும் புரிஞ்சுக்கோ உனக்கு தாங்க தயார்னா கிட்ட போ முடியாதுன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும் உனக்கு எவ்வளோ தூரம் சேர்ந்து நினைக்கிறே அவ்வளவு தூரத்தில் இருந்துக்கோ அப்படின்ட்டு அந்த பொருள் அதனால தான் பேரே தபஸ்வி அவர் எரிப்பவர் அவர் தண்ணியே எரிச்சுக்கிட்டு அப்ப உன்னை எரிக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இவர் எப்படி என்ன சொல்லலாம்னா ஏ எல்லாம் அவர் போய் கிடையாது அவர் அவரையே எரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது நீ அதனால அந்த தபஸ்விகள் இடத்துல அந்த தபஸ் அந்த எரிக்கும் சக்தியாக இருக்கு அப்படி உனக்கு ஏதாவது அவர்களுடைய எரிக்கும் சக்தியினால் உன்னிடம் இருக்கும் அஞ்ஞானம் எரிஞ்சிருக்கலாம் உன்னிடம் இருக்கும் குறைகள் எரிஞ்சு போயிருக்கலாம் அவர்கிட்ட போனதுனால அங்கே அந்த குறையா அந்த தபஸாக இருப்பது நான் நான் அந்த தபஸ் வீட்டை போன என்னுடைய குறை நீங்கிச்சுன்னு நீ சொல்ற அந்த குறையை நீக்கிய நெருப்பாக இருந்தது நான் அந்த தபஸ் வீட்டை போன அழுதுகிட்டே வந்த சார் என்ன பேசிட்டாரு அங்கே பேசி உன்னை காயப்படுத்திய சக்தியாக இருப்பது அப்படி தபஸ்வியில இடத்தில் தபஸாக இருப்பது நான் அஸ்மி தபஸ்விஷு தபஸ் என்று இருக்கிறேன் பீஜம் பீஜம் மண்ணில் மண்ணில் புனிதமான புனிதமான நறுமணமாகவும் நறுமணமாகவும் நெருப்பில் நெருப்பில் ஒளியாகவும் ஒளியாகவும் இருக்கிறேன் இருக்கிறேன் அவ்வாறே அவ்வாறே எல்லா எல்லா உயிரினங்களிலும் உயிரினங்களிலும் உயிராகவும் உயிராகவும் தவம் செய்வோர்களிடத்தில் தவம் செய்வோர்களிடத்தில் தவமாகவும் தவமாகவும் இருக்கிறேன் இருக்கிறேன் तेजस्विनां तेजस्विनां हम बीजं बीजं मां सर्वभूतानां सर्वभूतानां विद्धि विद्धि पार्थ पार्थ सनातनं सनातनं विद्धिर् बुद्धिमतां बुद्धिमतास्मि अस्मि तेजस् तेजस् तेजस्विनां तेजस्विनां अहम् ये अहं न अहम् अस्मि நான் இருக்கிறேன் நான் தான் இருக்கிறேன் என்று உப்பதறைய என்றே பால் மாதிரி போத்தினாங்க அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு சர்வபூத்தானாம் சர்வ பூத்தங்கள் பூத்தங்கள்னா இருக்கும் இங்க வந்து சர்வ உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாத்தையும் கொண்டு சர்வ பூத்தானாம் பீஜம் பீஜம்னா ஆரிஜின் விதை துவக்கம் துவக்க புள்ளி காரணம் உற்பத்தி காரணம் தோற்ற காரணம் பீஜம் உற்பத்தி காரணம் பீஜம் சீடு விதை அப்படின்ட்டு எல்லா உயிர்களுக்கும் விதை அல்லது உயிரற்றவர்களுக்கும் இருக்க காரணம் மாம் எண்ணெய் மாம்னா எண்ணெய் அகம்னா நான் மாம்னா எண்ணெய் என்னை புரிந்து கொள் அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் விதையாக காரணமாக என்னை புரிந்து கொள் என்னை பார் அப்படிங்கிறார் அப்படின்னா ஒரு நபர் இவெல்லாம் ஏன் ஏன் இருக்கிறான் அப்படின்னா அவங்க இருக்க காரணம் நான் தீவிரவாதி ஏன் ஏன் இருக்கான் உலகத்தை அழிச்சிட்டு இருக்காருங்க அவங்க இருக்க காரணம் நான் அரசியல்வாதி பிறந்த ஏன் ஊரை அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க இருக்க காரணம் நான் இந்த திருட்டு அரசு அதிகாரிகள் இந்த நாட்டையே காட்டி கொடுக்குறானுங்க சார் அடுத்த நாட்டுக்கு விற்கிறானுங்க சார் ஏன் இவெல்லாம் பிறந்தான் அவன் இருக்க காரணம் நான் இவ்வளோ பெரிய பெரிய உத்தம புத்திரன் இவ்வளோ பெரிய நல்லவர் நாட்டுக்கு இவ்வளோ பெரிய நற்காரியத்தை பண்ணியிருக்காரு இவர் எப்படி சார் வந்தார் நம்மளால் கற்பனையே பண்ண முடியல தேவை வரும்போது கரெக்டாக வந்து காப்பாற்றிட்டார் நாட்டை அவர் இருக்க காரணம் நான் இருந்ததற்கு காரணம் நான் பீஜம் மா வித்தி புரிந்து கொள் வித்தின்னு ஒரு வார்த்தை போறாருங்க புரிந்து கொள் நான் என்று புரிந்து என்னை புரிந்து கொள் பீஜம் என்று என்னை புரிந்து கொள் எதற்கு இங்கு இருப்பவைகள் எல்லாம் இருக்க காரணம் உயிர் உள்ளவைகளாலும் உயிரற்றவைகளாலும் இருக்க காரணம் தான் பீஜம்னு சொல்லி என்னை புரிந்து கொள் வித்தி வித்தினா புரிந்து கொள் வித்துனா அறி இந்த வித்து தான் வேதன்னு வாழ் வித்தினா புரிந்து கொள் வேதம் வேதம்ங்கிறதும் இதுல இருந்தா வருது வித்து வேதம் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது அல்லது புரிந்து கொள்ள உதவும் உண்மையை புரிந்து கொள்ள உதவும் கட்டமைப்பு வேதம் வித்தி மே யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்வாயாக ஏ பார்த்த நீ புரிந்து கொள்வாயாக சனாத்தனம் நிரந்தரமான நிலையான எல்லா காலத்திற்கும் பொருத்தமான உண்மையான அப்படி எல்லா காலத்திலும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை காலங்களுக்கே பிஜேபி தான் எல்லா காலத்திலும் இருந்த எல்லாவற்றுக்கும் பீஜம் வந்தான் காலம் காரணம் கடந்த காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி இனி வரப்போற காலங்களில் என்னென்ன காட்சிகள் வந்தாலும் சரி என்னென்ன டிராமாக்கள் இந்த சிருஷ்டியில் அரங்கேறினாலும் சரி அதுக்கெல்லாம் பீஜம் நான் தான் அப்படின்னா என்ன இது நம்ம கவலைப்படவில்லை அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த பிரச்சனையும் நான் தீர்க்க வேண்டாமா கேட்ட கேள்வியிலிருந்து நீ தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் செய்யணும் அதையே சார் தீர்க்கிறதுக்கு செய்யணும் ஏன்னா நீ பிரச்சனைன்னு சொன்ன ஆமா சார் நிறைய பிரச்சனை உலகத்தில் இருக்கு நீ பிரச்சனைன்னு நீ சொன்னதுனால நீ எவ்வளவு தூரம் தீர்க்க முடியுமோ தெரியும் அதையே சார் எனக்கு வேலை கொடுத்தீங்க நீ அந்த பிரச்சனைன்னு பார்த்த அப்படின்னா தீர்வு எப்போ சார் தீர்க்க வேண்டாம் நானும் பார்த்தா நீ தீர்க்க வேண்டாம் அப்போ இங்க உள்ள உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீங்கன்னு பார்த்துட்டா நான் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க வேண்டாமா தீர்க்கணும்னு ஒரு தோணுச்சு தீர்க்கணும்னு ஒரு ஆசை இருந்தா சக்தி இருந்தா தீர்க்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருந்தா தீர் அதே சார் நான் தீர்க்கணும் அந்த தீர்க்கும் சக்தியாக நான் தான் இருக்கிறேன் தபஸ்வியில் தப்பமாக இருப்பது நான் குறைகளை தீர்ப்பவனிடத்தில் குறையை தீர்க்கும் சக்தியாக இருப்பது நான் சரி இப்படி புரிந்து கொண்டு செய் அப்படி புரிந்து கொண்டு செய்யறதுனால என்ன சார் லாபம் அது புரிஞ்சுக்காமே செஞ்சிருப்பனே புரிஞ்சு காட்டி செய்ய தான் போகிறேன் புரிஞ்சுக்கிட்டு செய்ய தான் போகிறேன் அது எதுக்கு நான் உங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யணும் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா அது உடனே ஹர்ட் பண்ணும் அது உடனே டேமேஜ் பண்ணும் உடனே காயப்படுத்தாது நீ ஜாலியாக சந்தோஷமாக பிளேயாக விளையாட்டாக இதெல்லாம் செய்யணும் இதை புரிஞ்சுக்காம நீ செஞ்சீங்கன்னா என்ன இங்கே காய்ச்சல் வச்சுக்கிட்டு இவனை பாரு இந்த துரியோதனனை இப்போ முடிக்காம வந்துட்டல நீ மாட்டினாமே மாட்டணும் முடிச்சிடவா இவ்வளோ நாள் நீ என்ன பண்ண போகணும் போகணும் இங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு விடமாட்டேன் விடமாட்டேன் கொதிப்போட சரி அதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார் அப்படியே என்ன கொதிப்பு அவன் வந்துட்டா சார் பைத்தியம் வந்துட்டா சார் நான் முடிச்சிடல சார் அதெல்லாம் தீர்க்கிறாரு நீ தபஸ்வி உனக்கும் தபஸாக இருப்பது அவன் ஒரு லூசு அந்த லூஸாக இருப்பதும் நான் அந்த கிறுக்கு தன்மையாக இருப்பதும் நான் உனக்குள் தவம் செய்யும் தன்மையாக இருப்பதும் நான் இதை புரிந்து கொண்டு செய் எந்த பிரச்சனையும் கிடையாது கூல் டவுன் கூல் டவுன் கூலாக காரியத்தை செய் அதுக்கு தான் இந்த நாள் வேற ஒன்றும் கிடையாது செய்யாமல் இருக்கிறதுக்காக இந்த நாலேஜ் கிடையாது தப்பிக்கிறதுக்காக இந்த நாலேஜ் கிடையாது நீ செய்ய வேண்டியதை செஞ்சுதான் வேற வேறு வழி இல்லை கூல் டவுன் அண்ட் டவுன் கூலாக இருந்துட்டு செய்ய இந்த உண்மையை பார்த்தா கூலாக இருக்க முடியும் அதனால இத்தி உப்பதாரைய இப்படி உப்பதாரைகள் இப்படி பாருங்க முன்னாடி சொல்லியிருக்கார் இங்கேயும் ஞாபகப்படுத்துறாரு மா விதி இப்படியே என்னை பார் அப்படின்னு ஓகே நாளைக்கு பார்க்கணும் பெற்ற கல்வி வாழ்வுகளில் பெற்ற கல்வி வாழ்வுகளில் பயனடையுடன் தரட்டும் பயனடையுடன் தரட்டும் சொன்ன ஒரு பரம்பரையும் சொன்ன குரு பரம்பரையும் ஆசிகள் துணை வரட்டும் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்று கற்ற சாஸ்திரம் என்று கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திர